عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாகிய அல்லாஹுக்கு சுபஹான ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் محمد المصطفى أحمد المجتبى سيد القونين طيب الحرمين حبيب العمرين முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபத்தாபியங்கள் சுகதாக்கள் சாலிஹீங்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் தயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாவின் யார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் ஐஜத் அல்லாஹ் எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபகான தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் கண்ணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுகு அம்மனவாலுகு ஒரு புனிதமான கண்ணியமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு கடமை ஜுமாவுடைய கடமையை அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு இடம் மஸ்ஜிதில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் அல்ஹம்துல்லா சும் அல்ஹம்துல்லா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே வெள்ளிக்கிழமையை பற்றி மாக்கள் எழுதுறாங்க பல சிறப்புகள் சொல்லப்படுது ஆதம் அலை இஸ்லாத்து வலாம் பிறந்த நாள் ஆதம் அலை இஸ்லாம் இறந்த நாள் சூடு ஊதப்படக்கூடிய நாள் செய்யாமல் தரக்கூடிய நாள் சூரியன் மேற்கில உதிக்கக்கூடிய நாள் மனிதன் ஜின்களை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் அல்லாவுடைய அச்சத்தால பயத்தால நடுங்கக்கூடிய ஒரு நாள் அதே போல ஜும்மாவுடைய கடமை என்று சொல்லி சொல்றது எங்களுடைய பார்வையில இமாம் மிம்பருக்கு ஏறுறாங்க ஒரு குத்துப இறங்குறாரு ரெண்டு ரக்கா தொழுறோம் சர்வசாதாரணமான ஒரு அமலாக ஒரு அவருக்குரிய ஒரு விவாதத்தாக நாம யோசிக்கலாம் தௌராத்துல வரக்கூடிய ரிவாயத்துங்களாக நினைக்கிறேன் மூசா அலைஹி சலாத்து வசலாம் அல்லாவோட பேசக்கூடிய நேரம் ஒரு சம்பாசனையில மூசா அலை சொல்றாங்க யா அல்லா என்னுடைய கவும்ல என்னுடைய கூட்டத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார் ஐநூறு வருஷமாக உனக்கு இபாதத் செஞ்சு கொண்டு இருக்கிறார் ஐநூறு வருடமாக உனக்கு இபாதத் செஞ்சு கொண்டு இருக்கிறார் இவரை பற்றி கியாமத்துடைய நாள் உன்னுடைய நிலைப்பாடு என்னையா அல்லா அல்லாஹாலா சொல்லுவானா மூசா நீங்க ஐநூறு வருஷம் ஒரு மனிதன் அமல் செய்யறத பத்தி சொல்றீங்க ஐநூறு வருஷம் ஒரு மனிதன் அமல் மாத்திரம் செய்யறான் என்பதாக ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்க ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு சொல்லுவானா பின்னுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவ செல்லம் அவங்களுடைய உம்மத் என்ற பேர்ல அவங்க கிழமையில ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் ஜும்மா என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகைய ரெண்டு ரக்காத்துடைய ஒரு தொழுகைய தொழுவாங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய ஐநூறு வருஷத்துடைய அமல ரெண்டு ரகாத்துல அவங்க எடுத்துட்டு போய் சொல்லுவாங்க அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே அப்படி ஒரு முக்கியமான ஐபாதத்தான் ஜுமா அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இந்த ஜும்மாவுடைய பூர்த்தியான கூலி ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கணுமா அதுல ரெண்டு மனிதனுடைய பங்களிப்பு கட்டாயம் நீக்கிறது அவசியம் முதலாவது ஏறக்கூடிய உலமாக்கள் அவங்களுடைய நீய மன தூய்மையை சீராக்கி கொள்றது கட்டாயம் எங்களுடைய நாங்க திறமையை காட்ட போறோம் நாங்க எங்களுடைய ஹதீஸ் கிதாபுடைய நாங்க திறமைகளை காட்ட போறோம் இல்லாட்டி நாம மக்களுக்கு உபதேசம் செய்யறோம் எங்களுடைய பேச்சு திறமைய மக்கள் விளங்கணும் இந்த நீயத்துக்காக ஒரு ஆலிம் குத்துபா செய்யறாரு அதே போல கேட்கக்கூடிய மக்கள் எத்தனையோ உலமாக்களுடைய நாம பேச கேட்டு முடிஞ்சு எத்தனையோ முக்கியமான உலமாக்கள் நசீக செஞ்சுட்டாங்க இவர் என்ன புதுசாகவா சொல்ல போறாரு இப்படி வேற வேற சிந்தனைகள்ல குத்துபாவை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் என்றா இந்த குத்துபாவுடைய பூர்த்தியான கூலி எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பூர்த்தியான இஹலாசோட இந்த குத்துபாவை கேட்கறதுக்கு அல்லாஹு தாலா எங்க எல்லாத்துக்கும் டவுபிக் செய்வாராக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே துலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறான் உலகத்துல ஒரு மனிதன் எந்த அமைப்புல எந்த கோணத்துல எப்படியான நிலைமையில ஒரு மனிதன் உலகத்துல வாழ்ந்தாலும் அவனுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹு தாலா ஒரு முடிவு வச்சிருக்கிறான் அவனுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு முடிவு வரும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய இந்த சுருக்கமான வாழ்க்கையில அல்லாவுடைய எதிர்பார்ப்பும் தான் நபியுடைய வழிகாட்டலும் தான் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில ஒவ்வொரு மனிதனும் வாழவும் வெறுமனே நாங்க வாழ வந்தவர்கள் அல்ல மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு வாழ்க்கையை உலகத்துல தயாரிப்பு செய்ய வந்தவர்கள் அல்லாவும் குரான்ல தெளிவாக கேட்கிறான் ஒவ்வொரு மனிதரை பார்த்தும் அப்ப ஹசிபத்தும் அன்னமா கலக்குனாக்கும் அபத்தா ஏ மனிதர்களே நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா உங்களை நாங்க சும்மா உலகத்துக்கு அனுப்பிக்கிறோம் உங்களை வீணாக அனுப்பிக்கிறோம் நாங்க விளையாட்டாக அனுப்பிக்கிறோம் அப்படி இல்லாட்டி நீங்க நினைக்கிறீங்களா நீங்க மீண்டும் எங்களுக்கு வர மாட்டேன்னு சொல்லி நினைச்சு உலகத்துல வாழ்றீங்களா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே உலகத்தில் எந்த அமைப்புல ஒரு மனிதன் வாழ்ந்ததா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கைக்கு தாலா ஒரு முடிவை வச்சிருக்கிறான் சில மனிதர்கள் முப்பது வருடங்கள் வாழலாம் நாற்பது வருடங்கள் வாழலாம் ஐம்பது அறுபது எழுபது எண்பது எந்த வயதுல ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு மரணித்தாலும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த எல்லா மனிதர்களையும் அல்லாஹு தாலா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமா ஒரு இடத்தில் ஒன்று கூட்டுவான் நாங்க யோசிக்கலும் சில மக்கள் வந்து கேட்கிறாங்க அதரத் எங்களே வாங்கலாமே எங்கட வாப்பவே வாங்கலாமே எங்கட அப்பவே வாங்கலாமே அப்பட அப்பவே வாங்கலாமே இது எப்படி சாத்தியமாகும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஈமான் இல்லாத மக்கள் உங்களிடத்துல வந்து கேட்டா நீங்க சொல்லுங்க சூரத்துல் வாத்தியால் சொல்றான் லமஜு இலாமி காத்தி யௌமின் நீங்க சொல்லுங்க குல் இன்னல் அவ்வலீன வல் ஆரம்பத்துல இருந்து ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியாக வந்த மனிதன் வரைக்கும் கையாமத்துடைய நாள்ல மஹர் மைதானத்துல நாங்க எல்லாத்தையும் ஒரு நாள் ஒன்று கூட்டுவோம் வெண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஒன்று கூட நடக்கக்கூடிய இடம்தான் மக்சருடைய மைதானம் இந்த மக்சருடைய மைதானம் பல மக்கள் சொல்றாங்க இந்த மக்சருடைய மைதானத்துல மூணு விடயங்களை பயந்து கொள்ளுமாறு எல்லாம் சொல்றானாம் குரான் சொல்றான் ஒத்த குந்தா ஒத்த குந்தா இந்த மக்சருடைய மைதானத்துல அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க ரெண்டாவது ஒத்த குன்னார் நீங்க நரகத்தை பயந்து கொள்ளுங்க மூதாவது ஒத்த குயௌமன் ஒரு நாளை பயந்து கொள்ளுமோ அல்லாவிடத்துல மீண்டு போகக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுமோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது எப்படியான நாள் என்றா உலமாக்கள் எழுதுறாங்க எந்த அளவுக்கு விளங்கப்படுத்துறாங்கன்றா ஒவ்வொரு தாய்மார்களுடைய கர்ப்பிணி தாய்மார்களுடைய கர்ப்பங்கள் கலைக்கப்படக்கூடிய நாள் வறுமை நாள் கையாமத்துடைய நாள் ஒவ்வொரு கர்ப்பிணியனுடைய கர்ப்பங்கள் கலைக்கப்படும் நாள் ஒவ்வொரு பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் தன்னுடைய சிசுவுக்கு பால் கொடுக்கிறத கூட மறக்கடிக்கப்படக்கூடிய நாள் தான் செய்யாமத்துடைய நாள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல ஒவ்வொரு குழந்தைகளுடைய தலை முடியும் நரை முடிகளாக மாற்றப்படக்கூடிய ஒரு நாள் தான் செய்யாமத்துடைய நாள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலமாக்கள் சொல்றாங்க உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் செருப்பில்லாம அந்த கியாமத்துடைய நாள் வருவாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதுதான் அல்லாஹ் சொல்றான் இப்படி ஒரு பயங்கரமான நீ நாளை நீங்க சந்திக்கிறதுக்கு இருக்கு பயங்கரமான நாளை எதிர்கொள்றதுக்கு இருக்கிறீங்க அதுக்கு முன்னால் அல்லாவிடத்துல மன்றாடி கொள்ளுவோம் அல்லாவிடத்துல தௌபா செஞ்சு கொள்ளுங்க ஒரு விடயத்தை சொல்ற தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க கையாமத்துடைய நாள் குரான் அல்லா சொல்றான் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு பின்னால ஜபானியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷமான மலக்குமாருக்கு அல்லாவுடைய உத்தரவு வரும் உலகத்துல யாரெல்லாம் பாவம் செஞ்சு வாழ்ந்தாங்களோ நரகத்துக்கு விதிக்கப்பட்ட மக்கள் அந்த நரகவாதிகளை கொண்டு வந்து நரகத்துடைய விளிம்புல சப்பு சப்பாக நிப்பாட்டுங்க சப்பு சப்பாக நிப்பாட்டுங்க நரகவாதிகளை இழுத்து கொண்டு வருவாங்க ஜபானியாக்கள் கொண்டு வந்து சப்பு சப்பா அணிப்பாட்டப்படும் உலகத்தில மஸ்ஜிதுகள்ல சப்பு குறைஞ்சா நரகத்தில சப்புகள் அதிகரிக்கும் உலகத்தில மஸ்ஜிதுகள்ல சப்பு குறைஞ்சா நரகத்தில சப்பு அதிகரிக்கும் பயந்து கொள்ளுங்க நரகத்துடைய விளிம்புல அணிப்பாட்டுவாங்க அந்த நரக விளிம்புல நரகவாதிகள்ல முதலாவதாக நிற்கக்கூடிய மனிதன் யாரு தெரியுமா முதலாவதாக நிற்கிற மனிதன் தான் நபியுடைய சாச்சா என்று சொல்றோம் அபு தாலிப் அல்லாஹ் அல்லா சொல்லுவான் ஜபானி ஆக்களுக்கு இந்த அபு தாலிபுடைய கால நெருப்பாலான செருப்பு உடுப்பாட்டுங்க உலகத்துல செருப்புக்கு நெருப்பு பிடிச்சா எங்களுடைய பார்வையில அதனுடைய பேர் சாம்பல் உடுப்புக்கு நெருப்பு பிடிச்சா எங்களுடைய பார்வையில சாம்பல் ஆனா கியாமத்துல செருப்பு இருக்கும் நெருப்பால் இருக்கும் கியாமத்துல உடுப்பு இருக்கும் நெருப்பால இருக்கும் அபு தாலிபுக்கு அந்த செருப்பு அணிவிக்கப்படும் உலமாக்கள் சொல்றாங்க அபு தாலிபுடைய உள்ரங்கமான பகுதிகள் உள்ரங்கமான பாடி பார்ட் அப்படியே உருவி கொட்ட ஆரம்பிக்கும் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கும் கொட்ட ஆரம்பிக்கும் அப்படியே இத கண்டு நரகவாதிகள் அழுவாங்க அழுவாங்க உலமாக்கள் எழுதுறாங்க அழுது அழுது கண்ணீர் முடியும் ரத்தம் கொட்டும் ரத்தமும் முடியும் சீல் கொட்டும் சீலம் முடியும் ஆனாலும் உலமாக்கள் எழுதுறாங்க ஒரு கப்பல் ஓட்டக்கூடிய அளவு நரகவாதிகள் அழுவாங்க கையாமத்துடைய நாள் அல்ல அந்த நரகவாதிகளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே அததான் உலமாக்கள் சொல்றாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைச்சு தான் உலகத்துல மோசமான அமைப்புல வாழ்ந்துட்டான் தன்னுடைய பாவத்தை நினைச்சு ஒரு மனிதன் உலகத்துல அழுகுறானா ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துறானா உலமாக்கள் உதாரணம் காட்டுறாங்க ஒரு கொசியுடைய தலை அளவு ஒரு மனிதன் கண்ணீர் சிந்துறானா மூவாயிரம் வருடங்கள் எரியூட்டப்பட்ட அந்த நரக நெருப்பு இந்த மனிதனுடைய கண்ணீரால அணிஞ்சு போய்விடும் அதுதான் உலகத்துல கண்ணீர் வடியுங்க செய்யாமத்துல என்னதான் ஒரு மனிதன் கண்ணீர் வடித்தாலும் கடலளவு கண்ணீர் வடித்தாலும் செய்யாமத்தில் எந்த பிரயோசனமும் இல்லை அந்த மனிதனுக்கு எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியாரே செய்யாமத்துடைய நாள் லேசான நாள் ஒன்று அல்ல மிகவும் பயங்கரமான ஒரு நாள் உலமாக்கள் சொல்றாங்க ஒவ்வொரு நபிமாரும் தன்னுடைய தவற நினைச்சு அழுவாங்க இப்ராஹிம் அலைசலாம் தன்னுடைய மூணு தவற நினைச்சு அழுவாங்க நூ அலைசலாம் தன்னுடைய ஒரு தவற நினைச்சு அழுவாங்க ஆதம் அலைசலாம் தன்னுடைய ஒரு தவற நினைச்சு அழுவாங்க யூனுஸ் அலைசலாம் நாற்பது நாட்கள்ல அவங்களுடைய கவுமு கல்லாவுடைய சோதனை வரும் என்று பதுவா செஞ்சாங்க அந்த பதுவாக நினைச்சு அழுவாங்க அப்படியான ஒரு நாள் உள்ளத்தால யோசிங்க நபிமார்கள் அழக்கூடிய நாள் என்றா செய்யாம கியாமத்து எப்படியான நாளாயிருக்கும் நபிமார்கள் கலங்குவாங்க நபிமார்கள் கவலைப்படுவாங்க நபிமார்கள் கண்ணீர் வடிப்பாங்க அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு நாள் தான் செய்யாமத்துடைய நாள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே மக்கள் சொல்றாங்க செய்யாமத்துடைய நாள் அல்லாவுடைய அரிசி சுமந்து கொண்டு வரக்கூடிய மலக்குமார் நாலு பேர் நாலு பேர் தான் பொதுவாக அல்லாவுடைய அரசு சுமக்கக்கூடிய மலக்குமார் ஆனா குரான் அல்லா சொல்றான் கியாமத்துடைய நாள் அல்லாவுடைய அரசு சுமக்கக்கூடிய மலக்குமார் எட்டு பேர் எட்டு பேர் உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க ஏன் எட்டு பேர் என்றா இந்த ஒரு மலக்குடைய ஒரு தோளுக்கும் இன்னும் ஒரு தோளுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் ஐநூறு வருடத்துடைய தொலைதூரம் இந்த நாலு பேர் சுமந்து கொண்டு வரக்கூடிய அல்லாவுடைய அரிச கையாமத்துடைய நாள் எட்டு பேரேன் சுமக்காம என்றா அல்லாவுடைய கோபத்துடைய அனல் அது அல்லாவுடைய கோபத்துடைய பாரம் அது அதுதான் அல்லா குரான் சொல்றான் சில மக்களை காணேலும் கியாமத்துல ஒத்தரன்னாச வமாஹும் சில மக்களை நீங்க காணுவீங்க போதை ஏற்படுத்த மனிதர்களை போல இருப்பாங்க போதை அடித்த மனிதர்களை போல இருப்பாங்க போத மருந்து பாவித்த மனிதர்களை போல இருப்பாங்க அல்லாஹ் சொல்றான் விசுக்காரா அவங்களுக்கு உண்மையாகவே போதை இல்ல ஒலா அதா அதாபல்லாஹி ஷதீத் அல்லாவுடைய புடியுடைய கடினம் அது கண்ணியத்துக்குரிய அல்லாஹவின் நல்லது யார்களே இப்படியான ஒரு நாளை தான் நாங்க சந்திக்க இருக்கிறோம் நாள் எவ்வளவு ஆகிறார் இந்த நாள் எவ்வளவு பயங்கரமானது இந்த நாள்ல நடக்கக்கூடிய இன்னும் ஒரு பயங்கரமான விடயம்தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயும் நாலு கேள்விகளை வச்சிருக்கிறார் நாலு கேள்விகளை வச்சிருக்கிறான் இந்த நாலு கேள்விக்கு ஒரு மனிதன் பதில் சொல்லாம காலுடைய பெரும் விரலையும் அசைக்கக்கூடிய ஒரு நிலைமை செய்யாமத்தில் உருவாகும் இந்த நாலு கேள்விக்கு ஒரு மனிதன் பதில் சொல்லோடும் பதில் சொல்லாம காலை தூக்கி அங்கால வைக்க முடியாத ஒரு நிலைமை அல்லாஹ் கொண்டு வருவான் செய்யாமத்தில் முதலாவது கேள்வியிலே நாங்கள் எல்லாம் நொக் அவுட் ஆகிடுவோம் வெளியே வந்துடுவோம் முதலாவது அல்லாஹ் கேட்பான் உன்னுடைய வாழ்க்கைய எப்படி கழிச்சாய் உன்னுடைய வாழ்நாள எப்படி கழிச்சாய் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில கழிச்சியா மற்ற மற்ற விடயங்களை மனம் போன போக்குல கழிச்சியா உன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்யறதுல கழிச்சியா உன்னுடைய வாழ்க்கை எந்த அமைப்புல கழிஞ்சிச்சு எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முதலாவது கேள்வியில மனிதன் யோசிப்பான் கையாமத்துடைய நாள் சொல்றாங்க மனிதன் வலது பக்கம் பார்ப்பான் அவனுடைய சேல தவிர வேற ஒன்றையும் கண்டு கொள்ள மாட்டான் இடது பக்கம் பார்ப்பான் அவனுடைய சேல தவிர ஒன்றையும் கண்டு கொள்ள மாட்டான் நேராக முகத்தை பார்ப்பான் நரகத்தை தவிர வேறு ஒன்றையும் கண்டு கொள்ள மாட்டான் நாங்க இப்படி ஒரு நாளை சுனாமிலையும் பாத்திக்க மாட்டோம் இப்படி ஒரு நாளை வெள்ளத்திலே பாத்திக்க மாட்டோம் இப்படி ஒரு நாளை பூகம்பத்திலே பாத்திக்க மாட்டோம் அப்படி பயங்கரமான ஒரு நாள்ல முதலாவது கேள்வி உன்னுடைய வாழ்க்கை எப்படி கழிஞ்சிச்சு சில மக்கள் யோசிக்கிறேன் நாற்பதுக்கு பின்னால நாங்க பள்ளியை பிடிப்போம் ஐம்பது வயது தாண்டினத்துக்கு பின்னால பிடிப்போம் அறுபது வயது தாண்டினத்துக்கு பின்னால பிடிப்போம் சில மக்களுக்கு யோசனையும் இல்ல அடே தாடி பழுத்திட்டு தலைமுடி பழுத்திட்டு பேரன் பேத்திய கண்டுட்டோம் ஆனா இன்னமும் பள்ளிக்கு வந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்றதுக்கு இன்னும் மனசு இடம் கொடுக்கல கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே நாற்பது வயதுக்கு பின்னால சில மக்களை ஹிதாயத் கிடைக்கலாம் ஐம்பதுக்கு பின்னால கிடைக்கலாம் சில நேரம் முந்தின இதோடு அல்லா மன்னிக்கலாம் அல்லா நாடினான் என்றா மன்னிக்கலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியாரே உன்னுடைய வாழ்க்கை எப்படி கழிஞ்சிட்டு முதலாவது கேள்வி இந்த காலத்தில் எத்தனை பேர் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இங்க எப்படியோ தெரியா எங்களுடைய பகுதி அல்ல பெட்டால போயிட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வயோதிப்பர்கள் ஆனா இன்னும் பள்ளியோட தொடர்பாகிறதுக்கு ஆசை இல்ல அவனுடைய முடி பழுத்திட்டு கையாமத்துடைய நாள் அடையாளத்தில் ஒரு அடையாளம் தான் வயோதிப்பர்கள் வாலிபர்களாக மாறுவாங்க அல்லா கையாமத்தின் அடையாளங்கள் உண்டு உங்களுடைய மஸ்ஜிதுல வெளிப்பக்கத்துல போட்டு இருக்கிறாங்க இறுதி நாள் அடையாளம் அதுல இருபத்தி ஏழாவது அடையாளத்தை பாருங்க வாசி வயோதிப்பர்கள் வாலிப்பர்களாக மாறுவாங்க நபி அலை சொன்னாங்க அபுதாபுல வரக்கூடிய ரிவாயத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பனாலே கியாமத்துடைய நாள் சமீபமாக கூடிய நேரம் புறாவுடைய ரெப்பைய போல கருப்பு நிற சாயம் பூச ஆரம்பிப்பாங்க வயோதிப்பர்கள் ஏன் தன்னுடைய வயதை மறைக்கிறதுக்கு தன்னுடைய வயத வயோதிப்பத்தை மறைக்கிறதுக்கு வாலிப்பன மாறுறதுக்கு புறாவுடைய ரெப்பைய போல நிறம் பூச ஆரம்பிப்பாங்க எண்ணேத்துக்குரிய சகோதரர்களே நண்பராலே நடக்குதா இல்லையா உலகத்துல அதுதான் நபி இஸ்லாம் சொன்னாங்க முஸ்லீம் உங்களுக்கு ஒரு வெள்ள முடி வந்துட்டாலும் அந்த வெள்ள முடிய புடுங்கவானம் முஸ்லிம் அதுதான் முஸ்லிமுக்கு கபர்ல பிரகாசம் அதிகமானவங்களுக்கு தெரியா கியாமத்துடைய நாள் ஒரு மனிதன் வயதாகி மௌத்தா பைத்துட்டான் என்றா அறுபது வயது எழுபது வயது அடைந்து ஒரு மனிதன் மௌத்தா பைத்துட்டான் என்றா அவன் கியாமத்துடைய நாள் அவனுடைய பட்டோலை எடுத்து பார்க்கப்படும் அவன் இத்தனை வயதுல மௌத்தாகினான் என்றா அல்லாஹ் சொல்லுவானாம் அஷைபு நூரி அஷைபு நூரி இந்த வயோதிப்பம் என்று சொல்றது பழுத்த முடி என்றது என்னுடைய பிரகாசம் என்னுடைய பிரகாசத்தை தியாமத்தில் இந்த நாள்ல நான் எப்படி அப்பா நரக நெருப்ப கொண்டு வேதனை செய்யறது எல்லாவற்றும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியாரே வயோதிபர்கள் வாலிபர்களுக்கு ஒப்பாகிறாங்க மஸ்ஜிதை இன்னும் வாரத்துக்கு தயார் இல்ல மஸ்ஜித தொழுவத்துக்கு இன்னும் தயார் இல்ல எங்களுடைய நெத்தி சுஜூத் செய்ய இன்னும் தயார் இல்ல முதலாவது கேள்வி உன்னுடைய உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கை எப்படி கழிஞ்சிச்சு உன்னுடைய வாழ்நாள் எப்படி கழிஞ்சிச்சு இது முதலாவது சரி இதுக்கும் நாங்க ஏதாவது ஜவாபு சொல்லிடலாம் பதில் சொல்லிடலாம் என்று கொள்வோமே ரெண்டாவது அல்லா இன்னும் ஒரு கேள்வியை கேட்பான் இந்த கேள்வியில நான் மாத்திரம் அல்ல முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் மாட்டக்கூடிய ஒரு கேள்வி இதுதான் ரெண்டாவது கேள்விதான் உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழிச்சாய் அல்லாஹ் நீ நாற்பதுக்கு பின்னால ஐம்பதுக்கு பின்னால திருந்தின காலம் அல்ல நீ ஐம்பதுக்கு போற பள்ளிய பிடிச்ச காலம் அல்ல நீ நாற்பதுக்கு முன்னால் எப்படி இருந்தாய் நாற்பதுக்கு பின்னால வாலிப்பம் இல்ல நாற்பதுக்கு முன்னால இருக்கக்கூடிய காலம் எப்படி கழிஞ்சிச்சு கணேசபுரி அல்லாஹுவின் நல்லடியார்களே என்ன பதில் சொல்ல போறோம் என்ன பதில் சொல்ல போறோம் பதினாறு வயது சஹாபி மஸ்ஜித தூங்கி கொண்டு இருக்கிறாங்க நபி அலிசலாம் வந்து காலை நேரம் வந்து கேட்கிறாங்க தட்டு எழுப்பாட்டி கேட்கிறாங்க ஜெயித் காலை நேரத்தை எப்படி அடைஞ்சீங்க கைப்ப அஸ்மஹத்த நீங்க எப்படி காலை நேரத்தை அடைஞ்சீங்க சொன்னாங்க யார சூழல்லா நல்லா அடைஞ்சன் சொல்லல எதிர்த்தொடனே சொன்னாங்க யார சூழல்லா ஒரு உண்மையான ஒரு முக்மீனாக காலை நேரத்தை அடைஞ்சு கொண்டன் நபியும் உடனே அல்ஹம்துல் இல்லான்னு சொல்லல கேட்டாங்க உண்மையான முக்மீன் அடைஞ்சீங்களா என்ன சொல்றீங்க எப்படி சொல்றீங்க உண்மையான முக்மீன் என்று சொன்னாங்க யார சூழல்லா மூணு விஷயங்கள் சொன்னாங்க முதலாவது சொன்னாங்க யார சூழல்லா என்னைய நான் பார்க்கிறது என்னுடைய பார்வையில என்னைய நான் பார்க்கிறது ஒரு ஜனாதவ போல கொஞ்ச நேரத்துல கபருக்குள்ள இறக்கப்படக்கூடிய ஒரு ஜனாதாவை போலதான் நினைய பார்க்கிறேன் அடே ஒரு ஜனாதா இன்னும் கொஞ்ச நேரத்துல கபருளுக்கு வைக்கப்பட போகுதுண்டா நிம்மதியாக அந்த ஜனாதா இருக்குமா அத போலதான் நினைய பார்க்கிறேன் அதிகமாக அமல் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் சொன்னாங்க ரெண்டாவது நான் என்னைய பார்க்கிறேன் சொர்க்கத்தை பத்தி எல்லாம் எப்ப ஞாபகம் வருமோ அந்த சொர்க்கவாதிகளோட நானும் ஒரு சம்பாசனை செஞ்சு கொண்டிருக்கிறேன் நானும் புலங்கி கொண்டிருக்கிறேன் இத போல என்னைய நான் நினைச்சு கொள்றேன் ஈமானிய உணர்வு மூணாவது சொன்னாங்க நரகத்தை பத்தி எல்லாம் எப்ப யோசிக்கிறனோ அந்த நரகத்துக்கு நான் பேசிடப்படாது கியாமத் பயங்கரம் நரகம் பயங்கரம் நெருப்பு பயங்கரம் இத பத்தி எல்லாம் சிந்தனை வரக்கூடிய நேரம் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தரக்கூடிய விடயங்களை உலகத்துல நான் செஞ்சுட்டு போறேன் இந்த மூணு விடயங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யறேன் இதை வெற்றி தான் சொல்றேன் நான் ஒரு முக்மீன உண்மையான ஒரு முக்மீனாக நான் அடைஞ்சிட்டேன் காலை அடைஞ்சிட்டேன் என்பதாக நான் சொல்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே உள்ளத்துல கையை வச்சு யோசிங்க எத்தனை வாலிபர்கள் பதிருக்கு வாரோம் ஒரு உண்மையான ஒரு வாலிபன் இந்த விடயத்தை விளங்கினான் என்றா பஜருக்கு அவனை யாரும் எழுப்பாற்ற வேண்டிய தேவை இல்லை எத்தனை பிஜாத்தில் மௌத்த நாங்க கேள்விப்படுறோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியாராலே திடீர் மரணங்கள் வாலிபர்களுக்கு வருவதா இல்லையா எத்தனை மௌத்துகள் கேள்விப்படுறோம் எத்தனை மரண செய்திகள் வெளியில போன வாலிபர் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் ஜனாதவாக வாரார் கியாமுள்ளை தொலைப்போன வாலிபன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் மையத்தாக வாரார் எத்தனை ஜனாதாக்கள் ஒவ்வொரு வாலிபனும் தூங்கக்கூடிய நேரம் உள்ளத்துல எடுங்க நான் இப்ப நல்லா எல்லா பெசிலிட்டியோடையும் படுக்கிறேன் எல்லா வசதியோடையும் படுக்கிறேன் நல்லா பஞ்சு மெத்தியில படுத்து உறங்குறேன் நாளைக்கு இதே நாள் சில நேரம் நான் கபர்ல தூங்கலாம் நாளைக்கு சில நேரம் எனக்கு எல்லாரும் மண்ணை போட்டுட்டு வரலாம் அப்படி ஒரு நிலைமை எல்லாம் கொண்டு வரலாம் ஒவ்வொரு வாலிபனுக்கும் இந்த ஈமானிய உணர்வு இருந்தா அவனை சுபோ கெல்பாட்ட வேண்டிய இல்லை எண்ணியத்துக்குரிய அல்லாஹின் யாரே எனவே ஒவ்வொரு வாலிபனும் யோசிங்க கையாமத்துடைய நாள் அல்லாஹ் கிட்ட என்ன பதில் சொல்ல போறோம் மூணாவது ஒரு கேள்வியை அல்லாஹ் கேட்பான் நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க எப்படி செலவழிச்சீங்க எங்கட உடம்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சக்தி உடம்புல பலன் இருக்கு என்பதற்காக வேண்டி எப்படியும் சம்பாதிக்கலாம் இப்படிதான் சம்பாதிக்கணும் என்ற ஒரு முறை அல்லா வச்சிருக்கிறான் அதே போல நாங்க சம்பாதித்த செல்வம் நாங்க கஷ்டப்பட்ட செல்வம் நாங்க சொத்து சேர்த்த செல்வங்கள் இதெல்லாத்தையும் எங்கட விருப்பப்படி செலவழிக்கவும் இல்லா எப்படி சம்பாதிக்க ஒரு முறை இருக்குதோ அதே போல செலவழிக்கிறதுக்கும் அல்ல ஒரு முறையை வச்சிருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்படி செலவழிக்கணும் ஒரு மனிதன் குடும்பத்துக்கு செலவழிக்கிற நீயத்துல சம்பாதிக்கிறாரா நபி அலைசாம் சொன்னாங்க அவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிப்புக்கும் செலவழிக்கக்கூடிய செலவழிப்புக்கும் அல்லாஹ் சதக்காவுடைய நன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுதுகிறான் அல்லாஹ் குடும்பத்துக்கு செலவழிக்கிற நீயத்துல சம்பாதிக்கிறார் இவருக்கு சதக்காவுடைய நன்மை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சபூக்குடைய யுத்தத்துல நபி அலையாம் கேட்கிறாங்க இந்த யுத்தத்துக்கு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க உமர் அலி அல்லா சொல்றாங்க யார சூழல்லா நான் வீட்டுல என்ன விட்டுட்டு வந்தேன் என்றா யுத்தத்துக்கு என்ன கொண்டு வந்தனோ அத போல சரி பாதிய வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கிறேன் அபூபக்கர் அலி அல்லாஹ் கூப்பிட்டு கேக்குறாங்க அபூபக்கர் நீங்க வீட்டுல என்ன விட்டுட்டு வந்தீங்க உடனடியாக சொன்னாங்க யார சூழல்லா அல்லாவையும் ரசூலையும் தவிர வேற ஒன்றையும் விட்டுட்டு வரல யார சூழல்லா சாபாக்கள் ஆசிராவை முன்னோக்கி வாழ்ந்தாங்க கையாமத்துடைய நாள் அல்லா கோபத்துல உச்சத்தில் இருப்பான் நான் ஆரம்பத்துல சொன்னனே அல்லாவுடைய கோபத்துடைய தனலின் காரணமாக அல்லாவுடைய அரசு சுமக்கக்கூடிய மலக்குமார் நாலு பேருக்கு பதிலா எட்டு பேர் வருவாங்கன்னு சொல்லி அந்த கோபத்துல அல்லாஹ் இருப்பான் அந்த நேரம் அல்லாஹுக்கு சுபகான நபி முகமது சல்லா அலிவசல்லம் அவனுக்கு சொல்லுவான் உங்களோட உம்மத்தில யார் பணக்காரனோ அந்த மனிதனை கூட்டிட்டு வாங்க கேள்வி கணக்க ஆரம்பிக்க நபியோ ஓடோடி போவாங்க அபூபக்கர் அதி கூட்டிட்டு வருவாங்க வந்து சொல்லுவாங்க யா அல்லா என்னுடைய உம்மத்துல பணக்கார சஹாபி இவன் தான் எந்த அளவுக்கு அல்லாஹ் கோபத்துடைய உச்சத்துல இருந்தானோ அபூபக்கர் அல்லாஹனவளை கண்ட உடனே கோபம் அப்படியே தணிஞ்சிடும் என்பதாக உலமாக்கள் எழுதுகிறார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஆகிராவை முன்னோக்கி சகாபாக்கள் வாழ்ந்தாங்க தைரியமாக பதில் கொடுக்கலாம் நான் இதுக்கு நான் சம்பாதித்தேன் உன்னுடைய பாதையில நான் அல்லா செலவழித்தேன் தைரியமாக சொல்லக்கூடிய அளவு உலகத்துல வாழ்ந்து காட்டினாங்க கடைசியாக அல்லா நாலாவது இன்னும் ஒரு கேள்வியை கேட்பான் உனக்கு தந்த எல்ம கொண்டு உனக்கு தந்த அக்கலை கொண்டு புத்திய கொண்டு அறிவை கொண்டு உலகத்துல என்னத்தை சம்பாதிச்சாய் ஆகிரத்துக்காக வேண்டி என்ன தயாரிப்பு செஞ்சாய் நீ உலகத்துல சொர்க்கத்தை சம்பாதிக்க பாடுபட்டியா நரகத்தை சம்பாதிச்சியா உன்னுடைய அறிவை கொண்டு எதை நீ சம்பாதிச்சாய் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அதுதான் உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை கேள்வி கேட்டுக் கொள்ளுங்க உங்களுக்கு கேள்வி கணக்கு நடக்கிறதுக்கு முன்னால உங்களை நீங்க கேள்வி கேட்டுக் கொள்ளுங்க எண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே உள்ளத்தால யோசிங்க இந்த நாலு கேள்விக்கும் எப்படி பதில் சொல்ல போறோம் எப்படி அல்லாவுடைய கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல போறோம் வாழ்க்கை எப்படி கழிச்சா என்ன என்ன சொல்ல போறோம் வாலிபத்தை கழிச்சா எப்படி என்ன சொல்ல போறோம் எப்படி சம்பாதிச்சா எப்படி செலவழிச்சா என்ன சொல்ல போறோம் அடைய புத்திய வச்சு சொர்க்கத்தை சம்பாதிச்சியா நரகத்தை சம்பாதிச்சியா என்ன சொல்ல போறோம் கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லது யார் ஹலே சகாபாக்கள் இந்த நாலு கேள்விக்கும் தயாரிப்பு செஞ்ச நிலைமையில தான் உலகத்துல வாழ்ந்தாங்க நான் நினைக்கிற மகத்தாவுடைய யுத்தம் என்று சொல்லி நபி அலைசலாம் சொல்றாங்க மூணு சகாபாக்களை நியமிச்சு சொல்றாங்க மூணு பேரும் ஒரு படைக்கு தலைமை தாங்கி போங்க போகக்கூடிய நேரம் சொன்னாங்க ஜெய்திபுன் ஹாரிதா நான் சொன்னேன் பதினாறு வயது சஹாபி அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயது சொன்னாங்க செய்த பார்த்து நீங்க அமீரா இருங்க நீங்க ஷஹீதாகினா ஜாஃபர் இபின் அபி தாலிப் நீங்க அமீரா இருங்க ஜாஃபர் நீங்களும் ஷஹீதாகினா அப்துல்லா பின் ரவாஹா நீங்க அமீராக இருங்க மூணு பேரும் போறாங்க ஜெய்திபின் ஹாரிசா ஷஹீதாக்கப்படுறாங்க அந்த யுத்தத்துல தாயும் தகப்பனும் ஓடி வந்து என்ன தெரியுமா கேட்டாங்க என்ன தெரியுமா கேட்டாங்க நபி அவங்ககிட்ட கேட்டாங்க யார சூழல்லா யார சூழல்லா ஜெய்திபுனு ஹாரிசா யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டாரு எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அலமது இல்லா அலமது இல்லா அல்ஹம்துல்லா சொன்னாங்க எனக்கு ஒரு விடயம் தெரியணும் யார சூழல்லா அந்த ஜெய்திபுனு ஹாரிசா உடைய சுஜூது ருக்கு அவர் செஞ்ச அமல்கள் இதெல்லாம் அல்லாவிடத்துல கபூல் செய்யப்பட்டுட்டா இல்லையா அல்லா அவ்வளவு அவன் தாயே தாயே அப்படி கேளுங்க எனக்கிட்ட அந்தஸ்துல இருக்கிறாருன்னு கேளுங்க நான் சொல்றேன் ஆசிராவை முன்னோக்கி உலகத்துல வாழ்ந்தாங்க அதே போல ரெண்டாவது அமீராங்கிறாங்க ஜாஃபரி அபி தாலிப் போறாங்க முப்பத்தி மூணு வயது வாரிப சஹாபி வபாத் ஆகிறாங்க உலமாக்கள் எழுதுறாங்க அந்த ஜாஃபருடைய ஜனாதவ தூக்கக்கூடிய நேரம் தொண்ணூறு அம்பு பாய்ந்த காயங்களை நெஞ்சில கண்டோம் ஆசிரியர் முன்னோக்கி உலகத்துல வாழ்ந்தாங்க பதில் கொடுக்கலாம் செய்யாமத்திலே அல்லா உன்னுடைய தீனுக்காக வேண்டி நான் ஷஹீதாகிறேன் அல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே செய்யாமத்திலே நான் என்ன பதில் சொல்ல போறோம் என்ன பதில் சொல்ல போறோம் எப்படி அல்லாவை பேஸ் பண்ண போறோம் நாங்க நாங்க ஏதோ உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாங்க ஏதோ செஞ்சு கொண்டு போறோம் தானே நாங்க எல்லாம் செஞ்சுதான் நீக்கி மௌத்துக்கு ரெடியா தான் நீக்கிறோம் என்று சொல்றோம் சஹாபாக்கள் பயந்தாங்க மவுத்த செய்யாமத்த சஹாபாக்கள் பயந்தாங்க நபிமார்கள் பயந்தாங்க நாங்க சர்வ சாதாரணமா செல்றோம் நாங்க எல்லாம் செஞ்சுதான் நீக்கி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை என்றோம் எண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன் உலகத்துல நாங்க கொடி கட்டி பறந்து வாழ்ந்தோம் என்று சொல்றது கெட்டித்தனம் அல்ல ஒவ்வொரு மனிதனும் இந்த விடயத்தை விளங்கணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க செல்வ செழிப்போட ஆட்சி அதிகாரத்தோட பெரிய பட்டம் புகழோட வாழ்ந்தோம் என்றது பெருசல்ல மௌத்துடைய நேரம் எத்தனை பேர் எங்களுடைய ஜனாதாவை இவர் ஒரு நல்ல மனிதன் என்று சாட்சி சொல்றார் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான கட்டம் இது நாங்க மாத்திரம் அல்ல குடும்பத்துக்கும் எத்தி வைக்கணும் எங்களுடைய மகனுடைய விஷயங்களை பாருங்க மகளுடைய விஷயங்களை பாருங்க ஒவ்வொரு தந்தைமாருக்கும் நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய விடயம் தான் தந்தைமார்கள் விளங்கிக் கொள்ளுங்க உங்களுடைய ஜனாதாக்கள் உங்களுக்கு பெருமை என்ன தெரியுமா உலகத்துல உலகத்துல ஒவ்வொரு பிள்ளையிலும் பைலட் ஆக்குறது பெருமை அல்ல சில பிள்ளை பைலட்டாக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம் ஆனா கேரண்டி பண்ண வாரம் ஒருத்தரும் உங்களுடைய ஜனாதவா அந்த அந்த பொடியன் வந்து பிள்ளை வந்து சொல்லியிருப்பான்னு சொல்லி கேரண்டி பண்ண வாரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே ஒரு தாயும் தந்தைக்கு உண்மையான பெருமை என்ன தெரியுமா அவர் மௌத்தா போகக்கூடிய நேரம் அவருடைய ஜனாதா அவருடைய பிள்ளையுடைய கையால தொழுவிக்கப்படும் கபருளுக்கு மாமா இறங்கினாரு கபருளுக்கு மச்சான் இறங்கினான் இப்படி சொல்றது பெருமை அல்ல கபருளுக்கு என்னுடைய சொந்த புள்ள இறங்கினான் என்னுடைய ஜனாதவை தொழுவித்தது என்னுடைய புள்ள இப்படி ஒவ்வொரு மத்த மக்கள் எங்களை சொல்லணும் எங்களுடைய ஜனாத தொழுவிக்கப்படக்கூடிய நேரம் சொல்லணும் அதுக்குரிய ஒரு துவாவை நபி அலை சலாம் அல்லாவும் குரான்ல சொல்றான் நபி அலை சலாமும் படித்து தந்தாங்க குரான் அல்லா சொல்றான் ஒவ்வொரு மனிதனும் நாற்பது வயது அடையக்கூடிய நேரம் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் ஒவ்வொரு மனிதனும் நாற்பது வயது அடையக்கூடிய நேரம் நாற்பது வயது என்றது வாலிப்ப முடியக்கூடிய கட்டம் இந்த நாற்பது வயது அடரக்கூடிய நேரம் இந்த துவாவை எந்த ஒரு எந்த மனிதன் ஓதிக்கொண்டு வருவாரோ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஓதிக்கொண்டு வருவாரோ அதிக அதிகமா இந்த துவாவை எந்த தகப்பன் எந்த மனிதன் ஓதுவாரோ கிதாபில் உள்ள மாக்கள் எழுதுறாங்க ரொம்ப விசாலமாக எழுதியிருக்கிறாங்க அவருடைய சொந்த பந்தங்கள் இரத்த உறவுகள் சொந்த மகன்மாருடைய கையால் அவருடைய ஜனாதாக்கள் தொழுவிக்கப்படும் அல்லா சொல்றான் ஹத்தா இதா நாற்பது வயது வந்துட்டா நீங்க அல்லாவிடத்துல கேளுங்க கால ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضى واصلح لي في ذريتي اني تبت اليك واني من المسلمين இதுல மூணு துவாக்களை அல்லாஹ் படிச்சு தாரார் இந்த துவாக்களை யார் அதிக அதிகமாக நாற்பது வயது அடைந்ததுக்கு பின்னால் ஓதுறாங்களோ இரத்த பந்தங்களால சொந்த உறவுகளால அவளுடைய சொந்த மகன்மாரால அவருடைய ஜனாத தொழுவிக்கப்படும் என்பதாக எத்தனையோ பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தாக இருக்குது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே தந்திருக்கக்கூடிய கால நேரம் சுருக்கம் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை சுருக்கம் அந்த அமைப்புல இந்த சுருக்கமான வாழ்க்கைய அல்ல விரும்பக்கூடிய முறையில கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்குவானாக எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ ரஹலாசோட மௌத்து முட்டம் அமைச்சக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக யாழ் எங்களை பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் படைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்து மறியாமல் விஷய தவறுகளை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத மக்கள் யா அல்லா நீ நீங்க கொடுக்க ரொம்ப தகுதியான ரப்பாக இருக்கிறாயா அல்லா என பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களுடைய வாழ்க்கையில மறக்க செஞ்சிரியா அல்லா அவர்களை பொருந்திக்கோயா அல்லா அவனுடைய இபாதாத்துகளை பொருந்திக்கோயா அல்லா அவனுடைய அமால்களை பொருந்திக்கோயா அல்லா எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளா இருக்கிறாங்கயா அல்லா அவனுடைய கபர்களை விசாலமாக்கி வச்சிருவாயாக சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக்கி வச்சிருவாயாக நரகத்துடைய படுகொலையாக இருப்பாயாக இறுதி முடிவை நல்லாக்கி வச்சிருவாயாக முகமது ரசூலுங்கான களிமாவோடு எங்களுடைய ரூக்களை கைப்பற்றிடுவாயாக அவான عليه الحمد لله